பட்டணத்து பொண்ணு நானுங்க பாருங்க பட்டணத்து பொண்ணு நானுங்க பாருங்க நாகரீக மங்கை நானுங்க நாகரீக மங்கை நானுங்க என்னை பார்த்தால பழங்கால என்னை பார்த்தால பழங்கால பாட்டிகள் எல்லோரும் பாட்டிகள் எல்லோரும் பரிகாசம் பண்ணுறாங்க பரிகாசம் பண்ணுறாங்க பட்டி காட்டு பொண்ணு நானுங்க பாருங்க பட்டி காட்டு பொண்ணு நானுங்க பாருங்க பத்தரமாத்து தங்கம் நானுங்க பத்தரமாத்து தங்கம் நானுங்க என்னை பார்த்தாலே பழங்கால என்னை பார்த்தாலே பழங்கால பாட்டிகள் எல்லோரும் பாட்டிகள் எல்லோரும் பாராட்டி புகழுறாங்க பாராட்டி புகழுறாங்க நீ நாகரீகம் தெரிந்து நீ நாகரீகம் தெரிந்தே மொட்டாளு மொட்டாளு நீனும் நானும் சண்டை போட்டோம் நீனும் நானும் சண்டை போட்டோம் வேறிடத்தை நோக்கிடாம் வேறிடத்தை நோக்கிடாமல் வேறிடத்தை நோக்கிடாமல் அன்போடும் பண்போடும் சேர்ந்து அன்போடும் பண்போடும் சேர்ந்து நல்லவராய் வாழ்ந்திட வணங்கிடுவோ நல்லவராய் வாழ்ந்திடும் வழங்கிடும் நல்லவராய் வாழ்ந்திட வணங்கிடுமோ நல்லவராய் வாழ்ந்திட வணங்கிடுமோ